நானூத்தி இருபத்தி ஒன்பது வருடங்கள் உலக முஸ்லிம்கள் இதை ஒரு பொறுப்புடனும் ஒரு கடமையுடனும் நிறைவேற்றுவதை வரலாறு கண்டு கழித்திருக்கிறது அல்லாஹாலா இந்த மாதத்தில் ஹதரத் முகமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு குரானை இறக்கி வைத்தான் ஜிப்ரேல் அலிஹிஸ்லாம் அவர்கள் குரானை ஓத நபி அவர்கள் கேட்க நபி அவர்கள் ஓத ஜிப்ரேல் இஸ்லாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தினார் கண்ணியமானவர்களே இந்த ரெண்டு நாட்களிலும் உலகமெல்லாம் கோடான கோடி முஸ்லிம்கள் குரானுடைய சூரத்துல் பாத்திஹாக்கு பிறகு வரக்கூடிய சூரத்துல் பக்கராவை ஓதக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்கெல்லாம் தொழுகை நடத்தப்படுகிறதோ தராவியுடைய தொழுகை குரான் ஓதப்படுகிறதோ அங்கு சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறது யாரெல்லாம் குரானை ஓத ஆரம்பித்து விட்டோமோ சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருக்கிறோம் முடித்துக் கொண்டிருக்கிறோம் சிலர் ஓதி முடித்து விட்டார்கள் சிலர் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூரத்துல் பக்கரா அல்லாவினால் வழங்கப்பட்ட சூறாக்களில் மிகவும் நூதனமான மிகவும் சக்தி வாய்ந்த குரானில் மிகப்பெரிய சூறாக்களில் உண்டான சூறாவாக இது கருதப்படுகிறது அல்லாஹு தாலா இந்த சூறாவுக்கு பல சிறப்புகளை வைத்திருக்கிறான் அவர்களுடைய இந்த ஹதீசை அபு உரே அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஷேத்தான் எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அவன் விரண்டோடுகிறான் என்பதாக அபு அவர்கள் அவர்களுடைய ஹதீசை இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது இந்த வீட்டில் ஷேத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஷேத்தானுடைய குழப்பங்கள் பித்னாக்கள் இருக்குமோ அந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பதை ரசூசல்லாஹ் அலி வசல்லம் நம்மை பணித்திருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது குரான் குரானை ஓதுங்கள் நாளை கயாமத்து நாளைக்கு கயாமத்து நாளையில் அது உங்களுக்கு சிபாரி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபிசல்லா அலிஸ்லம் குறிப்பிடுகிறார்கள் இக்ரஹூ ஜஹராவைன் அல் பக்கர சூரத்தில் சூரத் ஆல இம்ரான் فإنهما يأتيان يوم القيامة كأنهما غمامتان இரு மேகங்களை போன்ற சூர பக்கராவும் ஆலை இம்ரானும் நாளை கியாமத்து இருக்கும் என்பதாக ரசூல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்னும் பரக்க யார் இதை எடுப்பார்களோ பறக்கத்தாக இருக்கும் யார் இதை விடுவார்களோ அது கைசேதமாக இருக்கும் என்பதாக ரசூல்லா அலிஸ்லம் குறிப்பிடுகிறார்கள் எதை யாரு சூனியத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அவர்கள் இதை ஓதற்கும் என்பதாக ரசூசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை மாவி ரதையலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வீடுகளில் சூனியத்தின் தாக்கங்கள் ஏற்படுவது உண்டு ஷேதான் சூனியத்தின் மூலமாக மக்களை பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாக்க முயற்சி செய்வதுண்டு ஷேத்தானிய உள்ளங்கள் உள்ள மக்களும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உருவாகப்படக்கூடிய சில மக்கள் இப்படியான தவறான காரியங்கள் ஈடுபடுவதுண்டு மேலான சகோதரர்களே அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த சூறா மிகவும் புரோஷனமாக அமைந்திருக்கிறது மக்கள் எஸ்ஆர் ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அல் பக்கரா இது சிகரமாக இது உயர்ந்த அல்லாஹு தாலா ஒரு சிகரமாக இந்த உம்மத்துக்கு குரானை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு ஆயத்துடனும் சூரத்தில் பக்கராவுடைய எண்பது மலக்குமார்கள் அரங்கியிருக்கிறார்கள் ஆயத்தில் குருசியும் இதில் தான் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதாகவும் யார் ஓதுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் மன்னிப்பையும் ஆகரத்தையும் சொர்க்கத்தையும் நசிபாக்கிறான் என்பதாக இந்த சூறாவுடைய சிறப்புகளில் பயன் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூறாவை வீடுகளில் ஓதுங்கள் யாரை ஓத வேண்டும் என்பது அல்ல நாமே ஓதும் பழக்கத்தை உண்டாக்க வேண்டும் இன்று நேற்று முந்தத்தினம் உலகம் எல்லாம் இந்த குரானுடைய சூரத்துல் பக்கரா மக்களினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு வரைக்கும் இன்றும் மூணாம் ஜுஸுடைய தில்கர் ருசுல் எங்கு குரான் ஒரு ஜுஸ் ஓதப்படுகிறதோ அங்கு இன்றும் அதை ஓதுகிறார்கள் சிலர் ஓதி முடித்து விட்டார்கள் வீடுகளில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய சிறப்பை நாம் புரிவோம் என்ன ஜும்மவாக என்று நான் ஓத முடியும் என்று யோசித்த நேரம் இன்று உலகமெல்லாம் மக்கள் அமல் செய்யும் ஒரு அமலான இந்த சூரத்துள் பக்கராவை ஓதினால் நல்லா இருக்கும் என்று என்னுடைய இஸ்தஹாரா தென்பட்டது கண்ணியமானவர்களே இதை நாம் கருத்து கெடுப்போம் இந்த சூறாவுடைய சிறப்பு வீடுகளில் ஓதுவதனால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வெளியாகிறது இதில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆயத்து ஆயத்தில் குருசி ரசூசல்லாஹு வசல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது யார் தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குருசியை அஞ்சு தொழுகைக்கு பிறகும் ஓதுவார்களோ அவர்கள் மௌத்தாகினால் நிச்சயமாக சொர்க்கம் அவர்களுக்கு கடமையாகும் என்பதாக வந்திருக்கிறது ஆயத்துல் குருசி மிக நூதனமானது அதனுடைய அந்த கருத்தை பாருங்கள் சுஹான் அல்லா அல்லாஹு தாலா தன்னுடைய சக்தியை குதிரத்தை அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் لا تأخذه السنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفه عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسي كرسي السماوات والأرض ولا يعود حفظهما وهو العلي العظيم என்பதாக இந்த குரானுடைய ஒரு ஆயத்து இதை ஓத நாம் பழகிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் இதை ஓத வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சூரத்துல் பக்ரா மிக நூதனமான சூரத் அல்லாஹு தாலா இதை ஆரம்பிக்கும் பொழுது அலிப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கிறார் இதுல இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துகளை அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் பக்ராவில் உள்ளடக்கியிருக்கிறார் இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துகள் கொண்ட இந்த சூரத்துல் பக்ரா ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தோரு வார்த்தைகளை உள்ளடக்கியிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வார்த்தைகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இதில் அல்லாஹு தாலா அலிஃப் லாம் மீன் என்பதை கொண்டு ஆரம்பிக்கிறார் அலிப் லாம் மீன் இருபத்தி ஒன்பது சூறாக்களில் இந்த சூரா ஹுரூப் முகத்தாத் அலிப் லாம் மீன் என்பதை போன்று அல்லாஹு தாலா அலிப் லாம் மீன் சாத் அலிப் லாம் மீன் ரா ஹா மீன் காஃப் ஹா யா ஐன் சாத் தாசீன் தாஹா யாசீன் சாத் நூன் என்று அல்லாஹு தாலா குரானை ஒரு நூதனமாக இருபத்தி சூறாக்களின் ஆரம்பங்களில் அல்லாஹ் இந்த அலிப் லாம் மீமை போன்று அல்லாஹ் உலகத்துக்கு சொல்கிறான் நான் இறக்கிய வேதம் இதற்கு கருத்து அல்லாஹு ஆலம்பி முராதுகிதாலி இன்று பதினாலு இந்த நூற்றாண்டுகளிலும் குர்ஆனுக்கு தப்சீர் எழுதப்பட்டிருக்கிறது குரானுடைய தப்சீரை சஹாபாக்கள் எண்கள் தபா தாபெண்கள் இமாம்கள் ஐமாக்கள் புகாக்கள் மஹதிசீன்கள் இன்று வரைக்கும் இந்த தப்சீரை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் அலிப் லாம் மேமுக்கு கருத்து சொல்ல முடியாது அல்லாதான் இதனுடைய கருத்தை அறிவான் என்பதுதான் ஒரு மூமின் சொல்லும் மிக நூதனமான விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதனால் சூரத்துல் பக்ராவை அல்லாஹு தாலா மிகவும் அழகாக நூதனமாக இருக்கிறார் இந்த சூரா ஹிஜரத்துக்கு பிறகு இறக்கப்பட்டது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஹிஜரா நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது முதல் முதலாக அல்லாஹ் இறக்கிய சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் பக்ரா என்று கருதப்படுகிறது கனியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த சூறாவை சூரத்துல் பாத்திஹாவுக்கு நாற்பது பேர்கள் இருக்கிறது சூரத்துல் பாத்திஹா فاتحة الكتاب سورة الحمد سورة الشفاء அசாசுல் குரான் உம்முல் குரான் என்றே முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட பெயர்களை சூரத்துல் பாத்தியாக்கு சொல்லிருக்கிறார்கள் சூரத்து ஷிஃபா இது உள்ளத்துக்கும் பலவிதமான நோய்களுக்கும் சுகத்தை தரும் யாராலும் ஓத முடியுமானதுதான் ஏழு முறை ஓதுங்கள் தண்ணீரில் ஓதி அதை குடிங்கள் அது உங்களுக்கு மேல் ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து சூரத்தில் பாத்தியாவை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் சுஹான் அல்லா பாம்பு கொத்தப்பட்டு மரணித்து விட்டார் என்று எண்ணக்கூடிய மனிதருக்கு சஹாபாக்கள் சூரத்துல் பாத்தியாவை ஓதி அவருக்கு சுகம் பெற செய்த வரலாறை சஹில் புகாரி இடம்பெற செய்திருக்கிறது அல்லாஹு தாலா இந்த சூறாவில் மிக சிறப்புகளை சூரத்துல் பாத்தியாவில் வைத்திருக்கிறது ஒன்று சூரத்துல் பக்கராவுக்கு சூரா அல்லத்தி تذكر فيها இது சலாமுல் குரான் இது ஜஹ்ரா என்றே இதற்கு நாலு பேர்களை உலமாக்கல் முகசிரியன்கள் இதற்கு இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இதில் மூமின்களை பற்றி சொல்லியிருக்கிறான் இதில் அல்லாஹ் காபிர்களை பற்றி சொல்லியிருக்கிறான் இதில் அல்லாஹ் முனாஃபிகின்களை பற்றி சொல்லியிருக்கிறான் இதில் அல்லாஹ் ஆலமலை அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த படைப்பை பற்றி சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு கற்பித்ததை பற்றி சொல்லியிருக்கிறான் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தாலா இதில் வர்ணித்திருக்கிறான் அல்லாஹ் இதில் நபியுடைய நபித்துவத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் இந்த புராணின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சபதம் விடுகிறான் அல்லாஹு தாலா இந்த இந்த சூறாவில் ஏராளமான விடயங்களை பயான் செய்கிறான் சூனியம் அந்த சூனியத்தை கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு எப்படி சுலைமான் அலகி இஸ்லாமுடைய காலத்தில் இந்த சூனியத்தின் மூலமாக எப்படி சூழ்ச்சிகள் செய்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா பயன் செய்கிறார் ஷெய்தான் எப்படிப்பட்ட தீங்குள்ளவன் அந்த தீங்கின் காரணத்தினால் ஆதமலை சிலாத்தை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் எங்கே இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த மரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்ததை ஷேத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தையும் அல்லாஹு தாலா பயன் செய்கிறார் பனு இஸ்ராயில் அதற்கு மோசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களை பின்பற்றும் மக்கள் அவர்கள் எப்படி அல்லாஹுடைய நியமத்துகளை புறக்கணித்தார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்து நடந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா இதில் பயான் செய்கிறார் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையும் குதிரத்தையும் தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் அல்லாஹ் இங்கு பயான் செய்கிறார் அல்லாஹ் மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ரப் என்பதை பயான் செய்வதற்காக வேண்டி பல சம்பவங்களை பல நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த சூறாவில் இடம்பெற செய்திருக்கிறார் மூசா அலை அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை அந்த கொலைக்கு அல்லாஹ் சுபானபுத்தாலா எப்படி பரிகாரம் எப்படி வழிகாட்டல் செய்தான் கொலை செய்து விட்டார்கள் அந்த அந்த பிணம் கீழே விழுந்திருக்கிறது யார் கொண்டது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய கத்தலை வந்தது பத்மஹு பக்கரா ஒரு மாடை அருங்கள் அந்த மாடை அறுத்த அந்த மாமிசத்தை அந்த மனிதனுடைய செத்த பிணத்தின் மீது போடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அந்த செத்த பிணத்தின் மீது போடப்பட்டதை அந்த செத்த பிணம் எழும்பி அல்லாஹ் அதுக்கு உயிரை கொடுத்த வரலாறையும் இந்த சூரத்துல் பக்கராவில் இடம்பெற செய்திருக்கிறார் அல்லாஹ் தன்னுடைய இந்த சக்தியை பயன் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி உயிரை திருப்பி கொடுக்கிறான் அந்த ரப் மரணித்தவர்களுக்கு உயிர் பெற செய்யக்கூடிய சக்தி பெற்ற ரப் கண்ணியத்தையும் கேவலத்தையும் கொடுக்கக்கூடியவன் அவன் ஹயாத்தையும் மௌத்தையும் உண்டாக்கக்கூடியவன் அவன் தான் முட்டையிலிருந்து குஞ்சை வெளியாக்குறான் அவன் அந்த அந்த கோழியிலிருந்து அல்லாஹு தாலா அந்த முட்டையும் அதுல குஞ்சையும் வெளியாக்கக்கூடிய ரப் அந்த ரப்புடைய வல்லமை குதிரத்தை அல்லாஹ் இந்த சூறாவில் சூரத்துல் பக்கராவில் பயன் செய்கிறார் மேலான சகோதரர்களை பெரியார்களே இந்த சூரா மிகவும் சும்ம பாஸ்னாக்கும் சும்ம பாஸ்னாக்கும் பாதி மௌத்துக்கும் லால்லுக்கும் தஷ்குரும் உங்கள் மௌத்துக்கு பிறகு நாம் உங்களை பின்பு உயிர் பெற செய்தோம் என்பதாக அல்லாஹு தாலா மௌத்துக்கு பிறகு எப்படி உயிர் பெற செய்கிறேன் என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹதரத் உசைர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் மூலமாக மூசா அலி இஸ்லாம் அந்த மக்களை அழைத்து சென்று அவர்களுக்கு அல்லாவுடைய வார்த்தைகளை கேட்க வைக்க பொழுது அவர்கள் அல்லாவை நிராகரித்து அவர்களுக்கு மௌத்தை கொடுத்த பிறகு அல்லாஹ் எப்படி அவர்களை உயிர் பெற செய்தான் அதற்கு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் எப்படி அந்த பறவைகள் மூலமாக அதை அதை அறுத்ததற்கு பிறகு அதற்கு எப்படி உயிரை கொடுக்க வைத்தான் என்பதை எல்லாம் இந்த சூறாவில் அல்லாஹ் பயன் செய்திருக்கிறார் மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த சூறா பெற்றோர்களை மதித்து நடக்கவும் ஏழை எளிவர்களுக்கு உதவி செய்யவும் என்று ஏராளமான விஷயங்களை இந்த சூறா பயன் செய்து கொண்டு போகிறது கண்ணியமானவர்களே குரானை ஓதும் பொழுது நாம் எந்த நீயத்துடன் ஓத வேண்டும் குரானை நாம் எல்லோரும் ஓதுகிறோம் ஓதாதவர்கள் இன்று ஓத ஆரம்பித்து விடுங்கள் அல் மாஹருபில் குர்ஆன் பரரா அல்லது யக்ரவுல் யாரெல்லாம் திறமையாக அழகாக குரானை ஓதுகிறார்களோ அவர்கள் மலக்குமார்களுடன் இருப்பார்கள் ஹதரத் உசைது அவர்கள் குரானை ஓதுகிறார்கள் மலக்குமார்கள் ஆகாயத்தில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அந்த அந்த சூழலை கண்ட அந்த வெளிச்சத்தை கண்ட உசைது அவர்கள் பார்க்கிறார்கள் பக்கத்தில் யஹயா என்ற மகன் அமர்ந்திருக்கிறான் அங்கு குதிரை இருக்கிறது குதிரை துடிக்கிறது குரானை கேட்டவுடன் அந்த ஆகாயத்தில் ஒரு வெளிச்சம் தென்படுகிறது அதற்கு உசைது அவர்கள் குரானை ஓத நிறுத்துகிறார்கள் அந்த வெளிச்சம் அப்படி மங்கி விடுகிறது குரானை ஓதுகிறார்கள் அந்த வெளிச்சம் வருகிறது குழந்தை மீது பாய்ந்து விடுமோ என்று பயந்தார்கள் அப்பொழுது காலையில் நபியவர்களிடத்தில் எத்தி வைத்த பொழுது சொன்னார்கள் உசைத் நீ ஓதிய குரானை காலை வரைக்கும் ஓதிருந்தால் இந்த ஆகாயத்தில் அந்த வெளிச்சத்தை நீ கண்டிருப்பாய் இது ஒரு ஒளியாக இருக்கிறது இது ஒரு பிரகாசமாக இருக்கிறது அல்லது இணைசி கல்வி இசைமில் குரான் கல் வைத்தில் ஹரேப் யாருடைய உள்ளத்தில் குரான் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று சொன்னார்கள் பாலடைந்த வீடு அது ஷெய்தான் தான் அதில் குடியிருப்பான் எந்த உள்ளத்தில் குரான் இல்லையோ மேலான சகோதரர்களே அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமம் அலமதுல்லா இன்று நான் இந்த கண்ணால ஜூன் மாதத்தில் சவுதியில் ரெண்டு குழந்தைகளை கண்டேன் அஞ்சு வயதுல குரானு மரணம் செய்திருக்கிறது அஞ்சு அஞ்சு வயதுல குரானை மரணம் செய்த அந்த ரிவார்டை அஞ்சு மாதத்துல அஞ்சு வயதுல குரானை பாடமாக்க இருக்குது அஞ்சு வயதுல அஞ்சு மாதத்துல பாகிஸ்தான் லாகூரை சேர்ந்த அல்லாஹ் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனையை அல்லா மீட்டுவானாக அல்லாஹ் அந்த மக்கள் அவதிப்படக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வீடு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு சுனாமி வந்த நேரத்தில் ஓடி வந்தார்கள் பணத்துடன் அந்த பாகிஸ்தான் மக்கள் அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அங்குள்ள சோதனையை அல்லாஹ் நீக்குவானாக மேலான சகோதரர்களை லாகூரை சேர்ந்த ரெண்டு குழந்தைகள் அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை அஞ்சு வயதுல பத்து மாதத்துல இன்னொரு குழந்தை அஞ்சு வயதுல அஞ்சு மாதத்துல சவுதில அல்ஹை ஆலமியால அந்த குழந்தைகளுக்கு ரிவார்டு கொடுக்கப்பட்ட கான்பரன்ஸ்ல என கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது மேலான சகோதரர்கள் இந்த குரான் நூதனமான குரான் அந்த குரானை அல்லா எமக்கு தந்திருக்கிறான் நாம் நெஞ்சோடு அடைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பெருமுதலுக்கு போட்டுவிடக் கூடாது அதை வெறுமனை ஓதித்து வரக்கத்துக்கு வைப்பது கல்ல தொழிலுக்கு கொண்டு போய்த்து பறக்கத்துக்கு வைக்கிற அந்த குரான் அல்ல இது உள்ளத்தில் சுமந்து கொண்டு மௌத்தாகினால் இவரை நெருப்பெரிக்க மாட்டாது என்பது வந்திருக்கிறது குரானை சுமந்து கொண்டு மௌத்தாகிய அந்த ஜியாவுல் ஹக் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆனால் அவருடைய கையில் இருந்த குரான் அது பாதுகாப்பாக இருந்த வரலாறை நாம் கண்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த குரானை பாதுகாப்பதாக எந்த உஸ்மான் ரதியலான் அவர்கள் இந்த குரானை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த குரானுடைய பிறவி இன்றும் இஸ்தம்புலில் அங்கே துருக்கியில் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அந்த மியூசியம் மூலமாக அறிய முடிகிறது வேளாண் சகோதரர்களே அல்லாஹ் ஒரு நூதனமான இந்த குரானை இந்த குரானில் உள்ள நூத்தி பதினாலு சூறாக்களும் அது நூதனமானதுதான் ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹுடைய கலாம் அதை ஒரு பொழுது என்ன நீயத்து வைக்க வேண்டும் யா நீ எனக்கு ஹிதாயத்தை தாயா அல்லா எனக்கு நேர்வழியை காட்டியா அல்லா எனக்கு ஹிதாயத்தை தாயா அல்லா என்று கேட்க வேண்டும் நாம் தொழுகையில் பதினாலு விடுத்தம் ஓடுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் சூரத்துல் பாத்தியா அந்த சூரத்துல் பாத்தியாவில் அல்லாவை புகழ்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு சொல்லி தரும் ஒரு துவா எஹ்தன முஸ்தகீம் நேரான பாதையில் எம்மை நீ நடத்துவாயாக என்று கேட்கிறோம் மேலான சகோதரர்களே அதைதான் அல்லாஹ் முதலில் முத்தகையின் முத்தகையங்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடிய யாரெல்லாம் தத்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமல்ல யாரு தக்வாவை உள்ளச்சத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை விரும்புகிறார்களோ ஷஹரு ரமதான் அல்லது இந்த ஹுதல்லில் முத்தகீன் என்பதற்கு குரானுடைய மத்த திருவசனம் ஷஹர் அல்லது உன்சில குரான் ஹுதல்லின் என்பதை விளக்கமாக அமைந்திருக்கிறது முதல் அல்லாஹ் இறக்கியதை யார் ஹிதாயத்தை பெற வேண்டும் என்று அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பிஜியிலும் நியூசிலாண்டிலும் பிரான்சிலும் லண்டனிலும் ஆப்பிரிக்காவிலும் அங்கிருந்து கொண்டு யார் இந்த குரானின் மூலமாக நான் ஹிதாயத்து பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ உள்ளத்தில் ஒரு நீயத்து வருகிறதோ அல்லாஹ் அவருக்கும் ஹிதாயத்தை நசிவாக்குறான் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல முதலின் நாஸ் இது மக்களுக்கு நேர்வழிக்காக இறக்கப்பட்ட குரான் இந்த குரானில் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை வைத்திருக்கிறார் இந்த சூரத்துல் பக்ராவில் மற்ற சூறாக்களை விட அதிகமான சட்டங்களை அல்லாஹு தாலா உள்ளடக்கி இருக்கிறார் முதலாவது அல்லாஹ் الذين يؤمنون மூணு அடிப்படைகளை பயன் செய்கிறான் அதுதான் உள்ளங்கள்ல எங்களோட தூய்மையான அல்லாவின் மீது மறைவானவற்றின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் தொழுகை நாட்ட வேண்டும் அல்லா தந்ததில் இருந்து மனிதன் செலவழிக்க வேண்டும் என்ற இந்த மூன்று அடிப்படைகளையும் குரான் பயன் செய்கிறது இந்த மூன்று அடிப்படைகள் முதலாவது மறைவானவற்றின் மீது நம்பிக்கை மேலான சகோதரர்களே மூமின்களாகிய நாம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது அதுக்கு படிச்சு கொடுக்கிறது ஆமன் துபில்லாஹி ஒமலா இக்கத்துகி ஒக்குத்துபிகி வருஷி மேலான சகோதரர்களே மணக்குமார்களுடைய வருகை அல்லா மலக்குமார்களுடைய உதவி இந்த பதருடைய யுத்தம் நடைபெற்ற பொழுது சாபாக்களுக்கு அல்லாஹ் அல்லா மலக்குமார்களை எங்களுடன் சாட்டிருக்கிறான் நமக்கு உதவிக்கு வைத்திருக்கிறான் நம்முடைய குரான் ஓதுவதை கேட்க வைக்கிறான் இந்த ஜும்மாவுடைய சபையில் ஆகாயம் வரைக்கும் கூடிருக்கும் அலுமூலாஜத்துக்கும் உங்களுடைய தேவைக்கு வாருங்கள் என்று மலக்குவார்களை வரவைக்கிறான் இந்த வீட்டில் ஆயத்தில் குருசி ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு மாத்திரமல்ல பக்கத்து வீடுகள் எல்லாம் மலக்குமார்கள் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நூதனமான இந்த குரானின் அல்லாஹ் மூன்று விஷயங்களை தொழுகையை நின்னாட்டக்கூடியவர்களாக அதை பரவான சுண்ணத்தான நஃபிலான தாஜத்துடைய தொழுக துஹாவுடைய தொழுக வித்தருடைய தொழுக தராவியுடைய தொழுக மேலான சகோதரர்களே ஐம்பெரும் கடமைகள் இந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை தருவதாக வாக்களிக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நாம் கொடுத்ததிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வரவில்லை நாம் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை எடுத்துக்கொண்டு வர இல்லை என்பதை நாம் கண்ணால பார்க்கிறோம் யாரும் பிறக்கும் பொழுது எதுவும் எடுத்துக்கொண்டு வருவதில்லை உலகத்தை ஆண்ட அரசர்களும் வித்து கையோடுதான் போகிறார்கள் கபனம் கிடைக்குமா என்றே உறுதியாக சொல்ல முடியாது வேளாண் சகோதரர்களே கருந்து சாம்பலாகி விடுவோமா அல்ல அப்படிப்பட்ட ஒரு சாதத்தை தந்து விடுவனா தந்து விடுவானா என்று சொல்ல முடியாது வேளாண் சகோதரர்களே அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அழும் பொழுது சொன்னார்கள் என்னுடைய நண்பர்கள் ஹம்சாவும் முஸ்அபு உமையரும் ரெண்டு பேரும் ஷஹீதானார்கள் அவருடைய கஃபன் கூட சரியாக கிடைக்கவில்லை ஆனால் ஷஹாதத்தை பெற்றவர்கள் என்று சொன்னார்கள் கொண்டு வருவது எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போவதில்லை நாம் வைத்திருப்ப எதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை விட்டுடுதான் போகிறோம் அதனால் இந்த ஆயத்தை ஞாபகத்தில் வைப்போம் உலகத்துல நீங்க செலவழிப்பதெல்லாம் நாம் தந்ததுதான் நீங்கள் கொண்டு வந்ததும் அல்ல நீங்க எடுத்துட்டு போறதும் அல்ல என்பதை அல்லா தால சொல்கிறான் இதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் இன்னல்லதீன கஃபரு காபிர்களை பத்தி சொல்கிறான் அவர்களுக்கு முத்திரை ஹத்தமல்லாஹலா குழுவையும் பல சமயம் அப்சாரையும் என்று அல்லாஹ் முத்திரையிட்டதாக சொல்கிறான் அதுக்கு பிறகு அல்லாஹ் மூமின்கள் உடன் கேலி செய்யக்கூடிய முனாஃபிகங்கள் நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் மதியனாக்கு போனத்துக்கு பிறகு உருவாகின ஒரு கூட்டம் தான் நயவஞ்சகம் ஹிப்போக்ரிட் என்று முனாஃபிக்கங்களை பற்றி சூரத்துல் முனாஃபிகூன் ஒரு சூரத்தையே முக்மினூன் என்ற ஒரு சூரத்தை இறக்கிறது ஒன்றே குரானில் முனாஃபிகூன்களை பற்றி அல்லாஹ் ஒரு சூரத்தை இறக்கிருக்கிறார் மேலான சகோதரர்களே முனாஃபிகங்கள் நயவஞ்சகர்கள் காப்பிர விடவும் மோசமானவர்கள் முனாஃபிகங்களுடைய தன்மைகளை ஹதீஸ் எச்சரிக்கை செய்திருக்கிறது பேசினால் பொய் பேசுவது வாக்களித்தால் மாறு செய்வது அவை அவர் மீது நம்பிக்கை வைத்தால் துரோகம் செய்வது சண்டை செய்தால் துர்வாடைகளை மோசமான வார்த்தைகளை பேசுவது இது முனாஃபிக்கின்களுடைய தன்மை இன்னல் முனாஃபிக்கீன் அஸ்வலி நார் முனாஃபிக்கின்கள் நரகத்திலாக கீழே போடப்படுவார்கள் என்பதாக வந்திருக்கிறது அதனால் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா நமக்கு மூணு வகையான கூட்டத்தை மூமின்கள் காபிர்கள் முனாஃபிக்கீன்கள் குரான் சூரத்துல் பக்ராவுக்கு முன்பு சூரத்துல் ஃபாத்திஹால غير المغضوب عليهم ولا الضالين அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானவர்களும் வலிக்கத்தவர்களும் என்று அல்லாஹு தாலா ரெண்டை மூசாலை சலாத்தை பின்பற்றிய பனு இல்ல வாழ்ந்த அந்த யூதர்களையும் அதற்கு பின்பு வரக்கூடிய ஈசாலை சலாத்தை தெய்வமாகவும் நவசுவில்லா ஒரு நபியை தெய்வமாக ஆக்கி கொண்டவர்களையும் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய கூட்டத்தை பின்பற்ற வேண்டாம் நீங்கள் முன்னோர்கள் நேர்வழி பெற்ற நபிமார்கள் சித்திக்கின்கள் சுகதாக்களுடைய வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றே குரான் வலியுறுத்தி இருக்கிறது மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இந்த சூறாவில் அல்லா ரபுல் அஸத் அங்கு ஆதம் அலை சலாம் அவர்களுடைய அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் அழகாக பயன் செய்கிறான் அங்கே ஷைத்தான் வந்து எப்படி மனிதனை கெடுக்கிறான் என்பதை அல்லாஹ் இன்ன ஷைத்தான் மனிதனுடைய ரத்தம் ஓடுவெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் அந்த ஷேத்தான் விளங்கிடப்பட்டிருக்கிறான் மேலான சகோதரர்களை நல்ல சந்தர்ப்பம் நல்ல பாக்கியம் நல்ல சூழல் நல்ல அமைப்பு மசிதோட தொடர்புள்ளவர்களாக மாறுவோம் ரமதானோட பாக்கியத்தை பெறுவோம் குரானை ஓதக்கூடிய மக்களாக ஆகுவோம் அல்லாவோட தொடர்பை ஏற்படுத்துவோம் பெரும் பாவங்கள் ஷேத்தான் சூது விளையாட்டத்தின் பக்கம் எடுத்து செல்கிறான் வட்டியின் பக்கம் எடுத்து செல்கிறான் இந்த சூறாவில் வட்டியுடைய பயங்கரமாக வந்திருக்கிறது சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் எல்லா சட்டங்களையும் பயன் செய்திருக்கிறார் வட்டியுடைய கெடுதியை இந்த சூறா பயங்கரமாக எச்சரிக்கையாக வந்திருக்கிறது அல்லாஹ் இதை விடுவாரு வட்டியை விட்டு விடுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறது நான் யாரெல்லாம் இந்த வட்டியுடன் மூழ்கியிருப்பார்களோ ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துடன் தான் எழுவார்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அதோடு மேலான சகோதரர்களை பெரும் பாவங்கள் இருந்து தௌபா செய்ய வேண்டும் என்று இந்த சூரா நமக்கு எச்சரிக்கை செய்கிறது ஆக அல்லாஹ் இந்த குரானுடைய சூரத் பக்கராவில் மிக நூதனமாக ஆயத்துகளை குழந்தை இதில் அல்லாஹ் சூனியத்தை மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் சூனியத்தின் மூலமாக எப்படி மனிதர்களுடைய குடும்பங்களை வலிக்கெடுக்கப்படுகிறது எப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில பிளவுண்டாக்கப்படுகிறது என்பதை அல்லாம் தலா பயான் செய்துவிட்டு இந்த சூறாவில் சுமார் ஏழு இடங்களில் மேலான சகோதரர்களே அல்லாஹ் ஒரு நூதனமான முறையை கடைபிடிக்கிறான் அதுதான் எஸ் அலுவனுக்கு அனில் அஹில்லா அல்லாஹு தாலா கேள்வி வடிவத்தில் பதினஞ்சு இடங்களில் குரானில் இந்த ஆயத்தை இடம்பெற்றிருக்கிறான் அதில் சூரத்துல் பக்கராவில் ஏழு இடங்களில் அல்லாஹு தாலா இதை பயான் செய்கிறான் உங்களிடத்தில் குறையை பற்றி கேட்கிறார்கள் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேரத்தையும் ஹஜ்ஜையும் மக்களுடைய பிறையை பிறை எதுக்காக பிறையுடைய தத்துவங்களுக்கு போக தேவையில்லை அது மக்களுடைய தொழுகை நேரத்தை பயன் செய்கிறது ஹஜ்ஜுடைய காலங்களை பயன் செய்கிறது அல் ஹஜ் அஷ்வரும் அலுமாத் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை பற்றி இந்த சூறாவில் பயான் செய்கிறார் அறியப்பட்ட மாதங்கள் செவ்வால் சுல்காதா சுல்ஹிஜா உடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் தாலா பயான் செய்கிறார் எஸ் அலுவலக மாதா யுன்சிகூன் எதை செலவழிக்க வேண்டும் என்றே மக்கள் கேட்கிறார்கள் எஸ் அலுவலகன் ஷஹரில் ஹராம் அல்லாவினால் ஹராமாக்கப்பட்ட மாதம் யுத்தத்தை அல்லாஹ் தடுத்த மாதத்தை பற்றி கேட்கிறார்கள் எஸ் அலுவலகல் ஹம்ரிமல் மைசர் இதில் இதில் இதில் மதுவை பற்றியும் இதை அல்லாஹ் தாலா சூதை பற்றியும் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பயன் செய்கிறான் மாதா யூன் அல்லாஹ் தாலா செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் எஸ் அலுவலக அணில் எத்தாமா எத்தீன்களுடைய விடயத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் எஸ் அலுவலக அணில் மஹீத் ஹைலை மாதவிடாயை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த குரானில் இந்த சூரத்துல் பக்ராவில் கேள்வியை பற்றி எதை கேட்க வேண்டுமோ அதை தான் கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கக்கூடாது இந்த ரெண்டையும் சூரத்தில் பக்கராவில் பயன் செய்கிறார் மாமிசத்தை இந்த செத்த பிணத்தின் மீது போடுங்கள் என்று அல்லாவுடைய கற்றலை வந்தது புத்திக்கு இடம் கொடுத்து வீணான கேள்விகளை கேட்டு கேட்டு தன் கஷ்டத்தை உண்டாக்கி கொண்ட பனு இஸ்ரேலை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் விவரித்திருக்கிறான் அதனாலதான் இந்த சூறாக்கு மாட்டுடைய சூரத் என்பதாக அந்த பசுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கிறது மேலான சகோதரர்களை எதுக்காக இந்த வீணான கேள்விகளை கேட்டு குரானுடைய வேறு இடத்தில் தசுக்கும் வீணான கேள்விகளை கேட்டு உங்களை நீங்க கஷ்டத்தில் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதுடன் தேவையான கேள்விகளை கேட்காமல் இருக்க வேண்டாம் கட்டாயமாக கேட்க வேண்டும் அதற்கு உதாரணத்தை குரான் பயான் செய்திருக்கிறது சூரத்துல் பக்கராவில் மாத்திரம் அல்லாஹு தாலா இதை ஏழு இடங்களில் மொத்தம் குரானில் பதினஞ்சு இடங்களில் இந்த சகாபாக்கள் கேட்டதை அல்லாஹ் கேள்வி வடிவத்தில் பயான் செய்திருக்கிறார் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இந்த சூறாவில் உள்ள சிறப்பை நாம் திரும்ப ஓதுவோம் வீடுகளில் ஓதுவோம் இதனுடைய ரஹ்மத்தை பெறுவோம் சேத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு பாதுகாப்போம் எங்களுடைய கபருக்கு நாம் ஆயத்தமாக கூடிய இந்த சூறாவை ஓதுவதை கொண்டே வீட்டை அலங்கரிப்போம் மேலான சகோதரர்களே இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை அதை உளமாக்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறதே இந்த குறுகிய அரை மணி நேரத்தில் சூரத்தில் பக்கராவுடைய அனைத்தையும் இங்கு சொல்லி முடிக்க முடியாத வேளாண் சகோதரர்களே ஏராளமான சிறப்புகள் நாற்பது ஐம்பது ஆயத்துகளை தான் எடுத்து விவரிக்க முடிகிறது இந்த கொஞ்ச நேரத்தில் இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துகளுடைய விளக்கமும் ஏராளமாக அமைந்திருக்கிறது அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் சொல்கிறான் இந்த மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது சூரத்தில் பக்ராவில் எல்லாம் சொல்கிறான் பலவந்தம் கிடையாது இது யாருக்கு சொல்லப்பட்டது முஸ்லிம்கள் யாரும் காபிர்களை பலவந்தப்படுத்த முடியாது என்பதை அல்லாஹ் பயன் செய்கிறான் யூத கிறிஸ்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அப்பொழுது அவர்களுடைய குழந்தைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பெற்றோர்கள் குழந்தையை மார்க்கத்தில் இஸ்லாத்தில் பலவந்தப்படுத்தும் பொழுது அல்லாஹு தாலா இறக்கி வைத்தார் இந்த மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது என்பதை அல்லாஹு தாலா பயான் செய்தான் அதனால் ரமதானுடைய மாதம் மிக சிறப்பான மாதம் இன்னும் லேலத்தில் கதருடைய மாதத்தில் தான் இந்த குரான் இறக்கப்பட்டிருக்கிறது இந்த குரான் எங்களுக்கு ஷிஃபாவாக அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களுக்கு தூய்மையாக தந்திருக்கிறான் கிதாபன் இது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய வரலாறுகளை நாம் இதில் சொல்லிருக்கிறோம் இதை கொண்டு படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறான் இதில் அல்லாஹ் யாரெல்லாம் அல்லாஹ்க்கு மாறு செய்வேன் அல்லாவுடன் விளையாடுகிறார்களோ அவர்களை நாம் குரங்குகளாக மாத்திருக்கிறோம் என்பதையும் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அல்லா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் செல்கிறான் ஆதமலை சிலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்பதையும் சொல்கிறான் யூத கிறிஸ்தவர்கள் ஒலன் தர்பா அன்கல் யகூது வலன் நசாரா ஹத்தா தத்தபே அமில்லத்தகும் யூத கிறிஸ்தவர்கள் உங்களை கிறிஸ்டியனாக ஜூவாக மாத்தாத வரைக்கும் சந்தோஷப்பட மாட்டார்கள் என்பதையும் இந்த சூரத்துல் பக்ராவில் அல்லா சொல்கிறார் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம் அவர்களுடைய போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் அவர்களுடைய வழிகை உங்களுக்கு இஸ்லாம் வலா நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்யுங்கள் நீங்க யூத கிறிஸ்தவர்கள் காவிர்கள் மஜூசிகள் ஆக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் இந்த சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தந்திருக்கிறான் இது சூரத்துல் பாத்தியாவுக்கு பதிலாக வந்திருக்கிறது முஸ்தகீம் இறுதியான இந்த வார்த்தைகளை நிதானமாக கேளுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய சூரத்தில் பாத்திகா சூரத்துல் ஹிதாயா இது ஹிதாயத்துக்குரிய சூரத் இதுல ஹிதாயத்தை கேட்குமாறு சொல்கிறான் அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் முதலில் முத்தகையின் என்னிடத்தில் கேட்டீங்களே ஹிதாயத்தை உங்களுக்கு தருகிறேன் அதுதான் சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் போன்ற சூரத்துகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் இதை ஓதுங்கள் நான் இன்றே இந்த சூரத்துடைய சிறப்பை சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்கு தாய்மார்கள் இதை கேட்கும் பொழுது எந்தெந்த தாய்மார்கள் இதை ஓதிருக்கிறார்களோ அவனுடைய உள்ளத்தில் இதனுடைய சிறப்பு ஓடி சொல்லிக் கொண்டிருக்கும் திரும்ப ஒரு முறை இதை ஓதுங்கள் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ் எப்படி மூமின்களை பற்றி அல்லாஹ் எப்படி முனாஃபிக்கின்களை பற்றி அல்லாஹ் எப்படி காதர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சாபாக்களை இறுதியாக மேலான சகோதரர்களை அல்லாஹ் சாபாக்களை பற்றி சொல்கிறான் ஆமினூக்கமா ஆமன் சஹாபாக்களை போன்று உங்களுடைய ஈமானை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த நாட்டு முஸ்லிம்களே இருபது லட்சம் முஸ்லிம்களே சாபாக்கள் உள்ள நம்பிக்கையை விசுவாசத்தை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த புத்தகம் மூலமாகவும் எந்த தூதின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தூதை தர முயற்சி செய்தால் சாபாக்களை பற்றி தப்பான கருத்தை தர முயற்சி செய்தால் அதை மிக ஜாக்கிரதையாக அந்த மெசேஜை மிக ஜாக்கிரதையாக இருங்கள் யாரும் இந்த நாட்டுக்கு வந்து அன்பார்ந்த வெளிநாட்டவர்களே உங்களிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வது இந்த நாட்டில் அகலுல் சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்த சஹாபாக்களை மதிக்கிறோம் அகலுல் பைத்தை மதிக்கிறோம் நபியுடைய குடும்பத்தை மதிக்கிறோம் சஹாபாக்களை மதிக்கிறோம் எங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம் சஹாபாக்களை பண்ணி தப்பான கருத்துக்களை எமக்கு மத்தியில் திணிக்க முயற்சி செய்ய வேண்டாம் அல்லாவுக்காக திரும்ப கேட்குகிறோம் இந்த நாட்டில் நாம் அகல சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அளவாக சகாபாக்களை மதிக்கிறோம் அல்பைத்தை மதிக்கிறோம் எங்கள் மத்தியில் நீங்கள் உங்கள் மத்தியில் இருக்கும் தவறான கருத்துக்களை எங்களுக்கு குழந்தை திணிக்க முயற்சி செய்ய வேண்டாம் குரான் அக்கீதாவை கொள்கையை சாபாக்களுடைய நம்பிக்கையை சாபாக்களுடைய விசுவாசத்தை உள்ளத்தில் பதிய வைக்குமாறு சொல்கிறது யாருக்கு சாபாக்களுடைய ஈமான் இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை என்பதாக சொல்கிறது அதனால் நாம் இந்த சூரத்தில் பக்ராவின் மூலமாக சாபாக்களுடைய மகத்துவத்தையும் அல் வைத்துடைய மகத்துவத்தையும் பெற்றிருக்கிறோம் இல்லா அல்லா நம்முடைய இறுதி வரைக்கும் அன்சார் மினல் ஈமான் மதீனா வாசிகளுடைய அன்பு ஈமானுடைய ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுடைய அன்பு ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் அதனால் இந்த குரானுடைய சிறப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த சூறாவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் பெற்ற ஒரு சமூகமாக இன்றும் நேற்றும் உலகமெல்லாம் ஓதப்படக்கூடிய இந்த சூரத்துல் பக்ராவை எங்களுடைய உள்ளத்தில் அணைத்துக் கொண்டே ஆயத்தல் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய நாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு இந்த மசிதில் இங்கு ரெண்டு பக்கமும் தொங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களில் சூரத்துல் பக்கராவையும் அடுத்து குரானுடைய கடைசி ரபில் பலக் ரபின் நாஸ் இதையும் பல துவாக்களை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம் யாருக்கு முடியுமோ ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை கொண்டு போக முயற்சி செய்யுங்கள் தாய்மார்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதில் வழிகாட்டல் இருக்கிறது இந்த துவாக்களை ரமதானுடைய காலத்தில் அச்சிட்டு வெளியிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம சிவானாக இந்த சூரத்தில் பக்கராவுடைய அன்பை ஆயத்தில் குருசியுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் போட்டுவிடுவானாக எல்லா உலகம் வாழ் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் இந்த குரானுடைய அன்பை ஏற்படுத்துவாயாக இந்த குரானுடைய ஒளியை நமக்கு தருவாயாக இந்த குரானுடைய இதாயத்தை நமக்கு தருவாயாக எல்லா நயவஞ்சகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பு பாதுகாப்பாயாக குஃபரில் நிபாக்கிலிருந்து பாதுகாப்பாயாக பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாப்பாயாக யாரெல்லாம் இந்த குரான் எச்சரிக்கக்கூடிய பாவங்களிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவாயாக வாகருதாவா அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமி